படிச்சோம் இருளாரியாக்கை இது பொறுத்தே எய்த்தேன் அதானா ஆமா இருளாராக்கை இந்த உடம்பு வந்து நன்மைக்கு வழி இல்லை தீமையாகிய இருளுக்கு தான் வழியா இருக்கு இருளாராக்கை இது பொறுத்தேன் இதை வேற நான் தாங்கிட்டு இருக்கேன் எய்த்தேன் அதனால தளர்ந்து போனேன் எய்த்தேன்னு தளர்ந்து போனேன் அல்லவா கண்டாய் எம்மானி நான் இப்படி இலைச்சலைச்சு போறேன்ப்பா ஒன்னு நினைத்து எனக்கு ஒன்றும் மேல வரலையே வர முடியலையே மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால் என்றிங்கு என் கண்டார் பெருளாவண்ணம் மெய் என்பை உடையா பெற உடையாய் பெற நான் வேண்டுதுனே மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால் என்றிங்கு என்னை கண்டார் பெருளாவண்ணம் சிவ பாரு மணிவாசகர் வந்தார்னா நமக்கு பெரிய மணிவாசகர் எட்டாம் திருமுறை வெளியூர் அவர் தன்னை சொல்லிக்கிறார் நான் எங்கேயாவது திருப்பரந்துரையில் இங்கேருந்து போனேன்னா போயிட்டு இருந்தேன்னா நல்லவங்க நாலு பேர் பார்த்து இங்கே ஒன்று வருது பற்றிய டிவிடி சொல்லப்படாது அப்படி சொல்லுவான் யாரு பெரியவங்களாம் அவரை சொல்லுவானாம் என்னை கண்டு போயும் போயும் ஆண்டுமிகு அமைச்சரை விட்டுட்டு இது சந்தியில் நின்று பற்றியா இப்போ பாரு மாண்டுமிகு எப்படிலாம் இருக்காங்கிறான் இருபத்தஞ்சு பிரஷம் முப்பது பிரஷம் இருக்கிறான் ஒவ்வொருத்தனுக்கு ஏற்கனவே சிங்கிள் சைக்கிளுக்கு தகராறான இன்னைக்கு எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கிறாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு அது மாதிரி மாண்புமிகு அமைச்சராக விட்டு அப்படி அப்படி சில பேர் சொல்லியிருக்காங்க இன்னும் சில பேர் இவர் என்ன திருப்பரந்துரை திருப்பரந்து இங்கேயே கிடக்கிறாரு வேற இடமே இல்லையா அவருக்கு இங்க திருப்பரை சுற்றி சுற்றி வர்றாரு என்று சொல்றாங்களாம் இப்படி எல்லாம் என்னை பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்களா இப்படி எல்லாம் ஏளனம் பண்றாங்களாம் என்னவா பேதை எந்த பண்ணு இந்த எந்த பண்ண எந்த இதுங்க மூணாவது பாட்டா எத்தனாவது படிக்கணும் இப்ப இல்ல சாதி இல்லையா இல்ல பக்கம் மாறி போச்சு பார்த்தீங்களா அந்த பக்கமே வரேன் நானூத்தி அருளார் மனத்தோ அது நான் வந்தேன்னா அப்படியே நம்ம வழியில் வந்து கொண்டு வந்தேன்னா என்ன சொல்லுவாங்களா மருளார் ஏதாவது அவங்க ஆனா பிறவி வேலையில ஆகப்பட்டவங்க தான் அப்படிப்பட்டவங்க தான் என்ன சொல்லுவாங்களா உண்மத்தன் வருமால் இங்க பத்தியில இருக்கிற பதவியெல்லாம் விட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மத்தன் வருமால் என்று இங்கு என்னை கண்டார் வெருளாவண்ணும் என்னை கண்டவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் <laughs> அப்படி சொல்லாமல் இருக்க மெய் அன்பை உடையாய் பெற நான் வேண்டுமேன் உண்மையான அன்பை உன்னிடத்தில் நான் பெறணும் அப்ப பெற்றாதான் நாங்க போலாம் ஏன் அப்படின்னா எல்லா அடியாரையும் ஆட்கொண்டவர் அந்த அடிவரெல்லாம் அழைச்சிட்டு போனார் இவரை மட்டும் அழைச்சிட்டு போகலன்னா அப்ப இது சரியா இல்லையாட்டுருக்கு சரியா இல்லையாட்டு என்று என்னை யாரும் சரியில்லாதவன் என்றுல சொல்றாங்க அதனால நான் அப்படியே ஒரு கால் எனக்கு அந்த அறிவர் மாதிரி அன்பு இல்லைன்னா அந்த அன்பையும் எனக்கு கொடுத்து என்னை ஆட்கொள்ளவும் வேணும்ப்பா மற்றவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்கப்பா என்று இதான் நாட்டா நகை செய்ய நாம் மேலை வீடையுதேன்னு முன்ன சொன்னேன் இன்னும் சொல்றதுல நாடவர் படித்துறை பூனதுவாக இப்படி யாராவது நாலு பேர் சொல்ல சொல்லத்தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் அன்பு மிகும் என்று ஆமா நாடவர் படி இப்படிலாம் சொல்வது உண்டு அது இங்கே இப்படி சொல்லியிருக்கார் எனவே மற்றவங்க எல்லாம் என்னை கண்டு யாரும் மருளாதவாறு எனக்கு உண்மையான அன்பையும் கொடுத்து என்னை ஆட்கொள்ளணும்பா என்று வேண்டுகிறார் வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாயி வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டா வேண்டேன்னு கேட்டா சிறந்த அடிவர பக்கத்திலேயே நான் இருக்கவே வேண்டிய பார்த்தால் இருக்கணும் என்ன நான் நான் எங்கே இருக்கணும் நல்ல அடிவரலாக இருக்கணும் அந்த சூழல்லையே நான் இருந்துக்கிட்டு இருக்கணும் இப்படி வெளியே கூடாது வேண்டும் வேண்டும் இதுதான் எனக்கு வேணும் எது மெய்யடியாருள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய் ஏன் அப்படி கேட்கிறேன்னு கேட்டா நீ மெய்யடியாருள்ளே நான் உண்மையான அடைவரில் தான் நீ ஆட்கொண்டிருக்க அந்த ஆட்கொண்ட அளவில் என்னையும் ஆட்கொண்டிருக்க திருப்பெருந்துரின் அப்போ மற்றவர்கள் போல என்னையும் ஆட்கொண்டதுனால எனக்கு கொஞ்சம் அதை கொடுக்கூடாதா மற்றவர்களை ஆட்கொண்ட மாதிரி என்ன தகுதி கொடுத்தியோ அது எனக்கு கொடுக்கூடாதா என்ன தகுதி எல்லாம் கைலாயத்தை உடனே அழைச்சிட்டு போயிட்டேன் அல்லவா அந்த தகுதி தான் அது மாதிரி என்ன அழைச்சிட்டு கூடாதா ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த விரும்பியா என்னை அருளால் ஆண்டாய் எல்லாரையும் அன்பா ஆண்டது போலதான் என்னையும் நீ ஆண்டாய் ஆண்டாய் அடியேன் இடர் கலைந்த அமுதே ஆனா ஒண்ணு நீ திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட உடனே நான் உனக்கு உடனே உனக்கு என்ன கிடைச்சது இந்த உலகியலை நான் விடுத்தேன் ஏன் மாண்புமிகு அமைச்சர் என்பதை விட்டுட்டேன் மீண்டும் நான் அரண்மனைக்கே போகல நீ ஆட்கொண்ட பிறகு அதனால ஒரு விதத்துல இந்த இந்த இந்த உலகியல் வழிபட்ட அந்த மருளை கொஞ்சம் மாத்தினேன் ஆனா மாற்றிய நீ என்னை அழைச்சிட்டு அங்க மேல போயிட்டீங்கன்னா நான் முழுக்க முழுக்க நான் நல்லா இருப்பேனே என்கிறார் ஆதலால் இப்படி என்னை என்ன செய்தாய் அருளா அதான அந்த பாட்டு தானே ஆமா வேது ஆண்டாய் அடியேன் இடர் களைந்தாமுதே மணிமுத்தே பூண்டா விளக்கின் சுடரணையாய் நீ எப்படி இருக்குன்னு கேட்டா ஒளிமயமா இருக்கிற எது போலனாரு மற்ற விளக்கெல்லாம் எண்ணெயை ஊற்றி திரியும் நிமிண்டி விட்டு தூண்டவும் வேணும் அப்பதான் எரியும் உனக்கு என்ன வேண்டியதில்லை திரி வேண்டியதில்லை விளக்கு இடம் வேண்டியதில்லை ஆனா நீ சுடர் விளக்காக இருக்கிறாய் எல்லாருக்கும் ஒளிபடுந்திய விளக்காக நீ இருக்கிறாய் அதனால தூண்டா விளக்கின் சுடரணையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாம் கொள்கு அதனால உன்னுடைய அடிவனாக எப்பொழுதும் ஆயிட்டேன் அப்படி இருக்கிறதுனால எனக்கு கிடைக்குமாப்பா உண்டாகுமா என்ன உண்டாகுமா வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே உண்டாம் கொல் என்ன அப்படி போய் மேலே பிடிச்சிக்கணும் அல்லவா வேண்டாது ஒன்றும் வேண்டாது எனக்கு என்ன வேணும்னா ரெண்டு விஷயம் வேணும் நல்ல அடியவர்கள் எதெல்லாம் விரும்ப விரும்பக்கூடாதோ அதெல்லாம் நானும் விரும்பக்கூடாது விரும்பக்கூடாது நல்ல அடியவர்களுக்கு எவ்வளவு உன் மீது அன்பு வேணுமோ அந்த அன்பு எனக்கு வேணும் அதனால எனக்கு ரெண்டு அடியவர்கள் எல்லாம் எது வேண்டாம் என்று ஒதுக்குறார்களோ அது அடியனுக்கு வேண்டாமல் இருக்கட்டும் அடியவர்களிடத்துல எப்படி அன்பு இருந்து நீ அருள் செய்கிறாயோ அந்த அன்பு என்கிட்ட கொடு என்று அடியவர்கள் போல என்னையும் ஆக்குப்பா என்னையும் ஆக்குப்பா என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா வேண்டுகிறார் இப்படிலாம் வேண்டும் போது பெரிய மணிவாசகர் நாமெல்லாம் என்னத்தை வேண்டது <laughs> இவ்வளவு சிறந்த அடியவராக இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அடியவராக இருந்தே இவ்வளவு பாவம் விட்டு பிரிஞ்சதுனால அப்படிலாம் சொல்றேன் நாம இன்னும் ஆண்டவனையே பார்க்கல அண்ணாமலையார் தான் நமக்கு அருள் செய்யணும் இதெல்லாம் இந்த மாதிரி ஞானியை போல எல்லாம் ஒரு நாள் வந்து பெருமானை அடைந்து செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து அதான் முடிந்த நிலை அந்த முடிந்த நிலைக்கு போகும் அந்த இங்கே தம்பி இருக்கார் அங்கே அப்பா இருக்கிறார் அப்பாவும் தம்பியுமா நம்ம அழைச்சிட்டு போவோம் சிவம் சிவா அதனால பாருங்க இப்படி எனக்கு வேண்டாதொன்றும் வேண்டாது என்னன்னா எந்தெந்த நல்ல அறிவுகள் எல்லாம் எது வேண்டாம் என்று கருது கருதுகிறாலோ அது எனக்கு வேண்டாம் வேண்டாம் ஆனால் மிக்க அன்பு மேவுதல் வேண்டும் அடியோடத்தில் நல்ல மிகச்சிறந்த அன்பு இருக்கு பாருங்க அது அடியனத்திலும் கொடு கொடு என்றெல்லாம் கேட்கிறார் மேவும் உந்தன் அடியாருள் விரும்பியான் உன் மெய்மையே காவி சேரும் கயற்கண்ணால் பங்கா உந்தன் கருணையினால் பாவி ஏற்க உண்டாமோ பாவம் பாவம் இல்ல மேவும் உந்தன் அடியாருள் நீ எப்படி ஆரிடத்துல உன்னுடைய அடிவரிடத்துல நீ அவ்வளவு அன்பா இருக்கிற ஏன் அடிவிட உள்ளத்தில் அவளை அன்பு செலுத்துறாங்க அப்ப அடிவிட அன்பு செலுத்துகின்ற அடிவிடத்துல நீயும் அன்பாக இருந்து அருள் செய்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட விரும்பி யான் மெய்மையே அப்படிப்பட்ட அடியாரோட தானே அடியேன்னு இருக்கணும்னு விரும்புறேன் அது நீ செய்யக்கூடாதாப்பா செய்யக்கூடாதா விரும்பி என் யானும் மெய்மையே காவி சேரும் கயற்கண்ணால் பங்காக இது இறைவனை அழைக்கிறார் என்ன அழைக்கிறார்னா உமையொரு பாகனி அம்மையப்பராக இருக்கின்ற பெருமானி அப்படின்னு இந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க உமையம்மை அதை மட்டும் போற போக சொல்றாரு காவி சேரும் கண்ணால் இந்த நீலோர் பழ மலர் இருக்குதே அந்த மலர் எப்படி அப்படி இதான் அழகா அப்படி வலிஞ்சா இருக்குமோ அது போல இந்த இவங்க பெண்களுடைய கண்கள் எல்லாம் இருக்குமா அது மாதிரி அந்த காவி போன்று இருக்கும்படியான அந்த கருமையான கண்ணினையுடைய உமையம்மைக்கு கணவனாக இருக்கின்ற பெருமானி காவி சேரும் கண்ணால் எந்த பாட்டு ஆமா தன்னால் பங்கா உந்தன் கருணையினால் பாவி ஏற்க உண்டாமோ என்ன உண்டாகணும் உன்னுடைய அடியவர்களிடத்துல எவ்வளவு அன்பு இருக்கோ அது அந்த அன்பை எனக்கும் கொடுத்து நீ அவர்களெல்லாம் எங்க இருக்கிறார்களோ அந்த இடத்துல என்னையும் கொண்டு போய் சேர்க்கணும் சரிங்களா உண்டாமும் பரமானந்த படங்கடல் சேர்ந்து ஆவியாக்க யான் எனதென்று யாது நின்று அறுதலே என்ன வேணும் நான் இப்பொழுது பெறாத பரமானந்த கடல் அது பரம்னா மேலான மேலான ஆனந்தம் அது ஆனந்தம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கடலான ஆனந்தம் அந்த ஆனந்தம் எது உன்னை அடைதலாகிய ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை எனக்கு கொடுத்து என்ன செய்யணும் பேரானந்த பழங்கடல் சேர்ந்து எதை விடணும் அப்படின்னா ஆவி யாக்கை இந்த ஆவி சேர்ந்து இருக்கிற யாக்கை இருக்கு இந்த யாக்கை உடம்பும் யான் எனதென்று யாதும் இன்றி அறுதலே இந்த யான் என அடிக்கடி சொல்லியிருக்கேன் யான் எனதென்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் திருவள்ளுவர் திருவள்ளுவர் மனிதனுக்கு ரெண்டு அகந்தை ஒன்று உடமை பற்றியது ஆசை இன்னொன்று உடமை பற்றியது ரெண்டு ஆசை இருக்குது அப்ப அந்த உடமை பற்றிய ஆசை யான் என்பது இந்த உடமையை பற்றியது எனது எனது என்னுடையது என்னுடையது என்பது இந்த ரெண்டு என்று நீங்குதோ அன்னைக்கு தான் ஆண்டவன் அடையலாம் யான் எனதென்னும் செருத்தருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும் அது ரெண்டு நீங்கும் அடிக்கடி சொல்லியிருக்கனே வானோர் உலகம்ங்கிறது தேவலோகம் வானோர்க்கு உயர்ந்த உலகம் என்பது சிவலோகம் சீக்கிரட்டு முத்தி இந்த முத்தி பேட்டைத்தான் வானோர்க்கு உயர்ந்த உலகம்னு குறிக்கிறது அப்ப அவருக்கு என்ன நல்ல ஆன்மீக உணர்வுடையவர் நம் போன்ற அந்த வீடு பேருன்னு ஒண்ணு உண்டு அது ஆண்டவனை அடைந்தாதான் அந்த வீடு பேரு கிடைக்கும் என்ற கருத்து உடையவர்கள் தெரியுது இல்ல அவரை போய் உங்க கோஷத்துல சேர்க்கிறீங்களா நொல்ல நொல்லைங்கிறதோட <laughs> நீங்க நொல்லைங்கிறவங்க அவர் உண்டுங்கிறவர் அதனால யான் எனதென்னும் உரை அந்த யான் என்பதோ எனதென்பதோ இந்த ரெண்டையும் நீக்கி உன்னுடைய அந்த பரமானந்த பழங்கடல்ல சேர்க்கணும்ப்பா அதான் எனக்கு வேணும் என்று கேட்கிறார் பாவம் அறவே பெற்றார் நின் நண்பர் அந்தமின்றி அகநெகவும் புறமே கடந்து புலினாயேன் புலம்புகின்றேன் அறவே பெற்றார் இந்த அறன முழுமையாக அர்த்தம் முழுமையாக அர்த்தம் அந்த அறிவல் எல்லாம் முழுமையாக பெற்றார்னா நிச்சயம் உன் திருவடியிலேயே இருக்கிறான் அதனால அவங்களுக்கு சந்தேகம் இல்லை வேற எங்கேயும் நடுப்பெல்லாம் போகலை தேவலோகம் அந்த உலகம் கற்பலோகம் கற்ப இந்த காமதேனு இதுக்கெல்லாம் போகணும் உங்க திருவடியே சேர்ந்துட்டாங்க அறவேன்னா உறுதியா உறுதியா உன்னுடைய அடிவர்களெல்லாம் உன்னுடைய திருவடியை அடைந்துட்டாங்களேப்பா ம் பெற்றா பெற்றா நின்னன்பர் அந்தம் இன்றி அகம் நிகவும் அந்தமின்றி இனிமே அவர்களுக்கு இறுதி என்பதில்லை இறப்பு என்பதில்லை உன் திருவடியிலேயே இருந்திருக்கிறாங்க அகம் நிகவும் ஆனா உடம்பெல்லாம் நெகிழ்ந்து அப்படி உன்னிடத்துல இருக்காங்க ஆனா நான் எப்படி இருக்கிறேன் புறமே கிடந்து உலை நாயேன் புலம்புகின்றேன் உன்னுடைய திருவடிக்கே வராமல் நான் இங்க திருப்பெருந்துறையிலேயே உட்கார்ந்துருக்கனே இந்த உலகத்திலேயே இருக்கனே புறமே கிடந்து புலை நாயேன் புலைன்னா என்னன்னு கேட்டா புலை தொழில்னா இழிந்த தொழில் என்ன இடிந்தது அப்படின்னு கேட்டா இந்த உலகியல் வழிபடுவதும் இந்த புலால் உணவு மற்ற இதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் அருந்துவதும் இந்த உலகியல் பற்றியே நினைவதும் இல்லை என்று சொல்வதும் இதெல்லாம் இருக்கிறது தவறான அமைப்பு இப்படி சொன்ன உடனே சிவகாசியில் சிவகாசியில எல்லாம் வந்து ஆடவர்கள் அதிகமாக வரமாட்டாங்க ஏன்னா எல்லாம் நாடார் நாங்கள் பகலில் வைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கிடையாது பக்கா நான்காவது வாரத்தில் செவ்வாய் புதன் வியாழன் அப்புறம் ஒரு தான் மேலே போவோம் கடலே அணைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ண அது முடிச்சிட்டோமா முடிக்கலையா ஓஹோ அதான் அறவே பெற்றா நின் நண்பர் அந்தம் இன்றி அகனுகவும் அந்தமின்றி அறவே பெற்றார் இந்த உலகியல் நீங்கி இன்பத்தை பெற்றார் அவர்கள்லாம் ஆனா நான் புறமே கடந்து புலைனாயேன் அதுக்காக சொல்லுவேன் நான் உன்னை பக்கத்துல வர முடியாமல் உலைன்னு இந்த இடத்துல இடிந்தேன்னு அர்த்தம் என்ன இடிந்தேன்னா உலகிலே எனக்கு முக்கியம் என்று இப்படி நான் நினைச்சிட்டேனே நினைக்கல அதனாலதான் நீ என்னை விட்டுட்டேன் இல்லைன்னா எல்லா அடியாரோட என்னையும் அழைச்சிட்டு போயிருப்பல்லவா அப்ப என் மேல ஏதோ குற்றம் இருக்குது இந்த உலகம் போக்குவரத்து இதை பத்தி கொஞ்சம் சிந்தனை இருந்திருக்கு சரி இவன் கொஞ்ச நாள் தள்ளி வரட்டும் நினைச்சிருக்கிறேன் அல்லவா அதனால புலை நாயேன் புலம்புகின்றேன் உன்னை பிரிந்திருந்து புலம்புகிறேன்ப்பா ம் உடையானி நான் வேற யார்கிட்ட விண்ணப்பிப்பேன் நீதான் என்னை அடிமையாக உடையவனாக இருக்கிறாய் பெறவே வேண்டும் மெய்யன்பு அடியனிடத்துல அந்த உண்மையான அன்பு இல்லைன்னா எனக்கு நீ அது அருள் காலிய இந்த இந்த அன்பன் நிறைய பேரன்புடையவனாக இருக்கணும் என்று எனக்கு அருள் செய்ய சூடாதா அதனால பெறவே வேண்டும் மெய்யன்பு எப்படி இருக்கணும் உன்னோட பேரா ஒழியா பிரிவில்லா மறவா நினையா அளவிலா மாலா இன்பமா கடலே அப்பா முத்தியை இந்த மாதிரி சொன்னது இவ்வளவு அடிக்கு சொன்னது இவருதான் முத்தி பேர் அதாவது ஆண்டவனை அவனுடைய திருவடியில் இருந்து இந்த உயிரானது அங்கேயே இருக்கிற நிலை இருக்கு அதான் முத்தி நிலை வீட்டு நிலை முத்தி நிலை மோட்சம் எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் அது எப்படி இருக்குமா அந்த மாதிரி அந்த இந்த உயிரானது அங்க போய் அந்த பெருமானுடைய திருவில் இருந்தா எப்படி இருக்குமா பேரா பேரான்னா அந்த இடத்த விட்டு மீண்டும் நீங்காதான் எது இந்த ஆன்மா மட்டும் பெருமாவுடைய திருவடியில சேர்ந்துட்டதுன்னா மீண்டும் கீழே இறங்காது பேரா நீங்காது அப்புறம் விட்டு அந்த இடத்த விட்டு ஒழியா சரி இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு இருபத்தி ரெண்டு மணி நேரம் திருவடியில் இருந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கீழே மற்ற நினைப்பு கிடையாது ராப்பகலாய் அங்கேயே இருக்கும் ஒழியா அதை விட்டு வெளியில வராது பிரிவிழா அந்த இந்த ஆன்மா அந்த பெருமான் திருவடியிலேயே இருக்குமே தவிர அதை விட்டு கொஞ்சம் கூட பிரியாதான் பிரியா மறவா உள்ளத்துல என்ன இருக்குமா அந்த ஆன்மா உள்ளத்துல பெருமான் திருவடியே இருக்குமே தவிர கொஞ்ச நேரம் மறந்து போய் இல்லைங்களா டிவியை திருப்பாது <laughs> கொஞ்சம் போன மறந்து போய் வேடிக்கை பார்க்காது இல்ல அது மாதிரி மறவா நினையா அது என்னது நினையான்னாரு நீங்க மறந்தால நினைக்கிறதுக்கு மறக்கவே என்ன நினைப்பே இல்லை அதனால என்ன சார் மறக்கவும் கூடாது நினைக்க கூடாதுனாரு மறவாது இருந்தாலே சீக்குவல் என்ன மறந்தா தானே அதனால நினைச்சேன் இல்லவா அதான் திருக்குறள்ல காமத்து பால்ல அரண்மனைக்குள்ள நடக்கிற விஷயம் இல்லைங்களா கணவன் மணிக்குள்ள நடக்கிறது அது அம்பலத்தில் போட்டு உடைக்கிறோம் இல்லைங்களா ஏன்னா காமத்து பால் ராத்திரி மணி பன்னெண்டு மனைவி கோச்சுக்கிட்டு இருக்கிறா என்ன நீங்க சும்மா சும்மா வந்து வெளியில போறீங்க வரீங்க இது பண்றீங்க இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கு இவரு கிடக்கு கிடக்கு இல்ல நான் உன்னே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் என்ன சொன்னீங்க அப்படின்னா சிலத்துல நின்றுட்டு தான் வந்தோம் அந்த காமத்தை பாடுறதுக்கு நினைச்சு நான் அப்படி யாரையும் இல்லை இல்லை நான் உன்னதான்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னு பார்த்தீங்களா அப்படின்னாரு நினைக்கிறேன்னு என்ன அர்த்தம் மறந்தா தானே அப்ப அதனால நினைக்கிறேன்னு சொன்னதுனால நீங்க மறந்துட்டீங்க அதனால நீங்க உள்ளினேன் என்றேன் நான் உன்னை நினைக்கிறேன்னா அப்படின்னு சொன்னேன் உள்ளினேன் என்றேன் அப்போ நீங்க மறந்தால் என்ன நினைக்கணும் எனவே என் மறந்தீர் நீங்க மறந்துட்டீங்க என்றால் புல்லால் புலத்தக்க நாள் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ விட்டு உட்காந்துருங்க திருவள்ளுவர் மாதிரி காமத்து பால் பாட முடியுமா இவெல்லாம் இந்த தும்முனா வந்து ஆண்கள் தும்முனா பொண்கள் பெண்கள் வாழ்த்து வரலாம் வாழ்க அப்படின்னு அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா தும்முனா பொதுவா வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இவர் என்ன பண்ணான்னு கேட்டா தும்மினியின் படுத்தினாளாக நான் ஒரு தும்மல் போட்டேன் என்னன்னு கேட்டா வாழ்க அப்படின்னு வாழ்த்தினா திரும்ப என்னன்னு கேட்டா பக்கத்துல நிறுவனம் எட்ட போங்க அப்படின்ட்டான் ஏமா அப்படின்னாரு யாரோ நினைச்சாதான் தும்முவீங்க யாரோ நினைக்கிறாங்க போங்க தும்மினால் வடித்தினால் ஆக அழி மழித்து அழுதால் உடனே அழுதாலாம் என்னன்னு யார் உள்ள தும்மினீர் என்று யாரோ உங்களை நினைக்கிறாங்க அதனாலதான் நீங்க தும்புறீங்க அது அப்படின்னு சொல்லுங்க இப்படி எல்லாம் விளையாடுவார் திருவள்ளுவரை நீங்க இங்க இங்க அறத்துப்பால் பொறுப்பாலையும் பார்க்கணும் அதே திருவள்ளுவர் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காதலராக இருப்பார் காதலியாக இருப்பார் ஆனா எல்லாம் ஒன்னே முக்கா வரைக்குள்ள குண்டு செட்டுல குதிரை ஓட்டிக்கிட்டு இவ்வளவு செய்யற ஒருத்தர் ஆனா ஒண்ணு திருக்குறள் மட்டும் பிற மொழியில இருந்தது எவ்வளவோ போட்டுருவான் பாழா போன தமிழங்கிட்ட கொடுத்து தப்பு ஆமா ஆமா மக்களை மக்கள்ல தலையில வச்சிருக்கணும் தலையில போய் சேவச்சு ஏன்னா என்ன பட்டுறோம் ஒரு துணி போட்டு வைக்கணும் என்ன சார் தலையில திருக்குறள் அதனால தலையில எல்லாம் இங்க வைக்கணும் அருமை அத எந்த ஒன்றும் அவர் எடுத்த மாதிரி வேற ஒரு பய வர முடியல அவ்வளவு நுணுக்கமாக அவ்வளவு அருமையா என்னைக்கு கீ மூல செஞ்சார் தமிழ் மொழியில செஞ்சார் என்ன பண்றது தமிழ் நீங்க திருக்குறள் தொட மாட்டேங்கிறானே தமிழ நான் எப்படி நினைக்கிறது முருகா முருகா போங்க என்ன இதை இடையே நமக்கு மனசு கவலை தள்ளிப்பாங்க எனவே இங்க என்ன இதுக்காக சொல்றேன் மறவா நினையா அதுக்காக சொல்றேன் இல்லைங்களா அது என்னது வந்து மறவா என்ன மறக்க கூடாது அப்படின்னு சொல்றேன் அப்புறம் நினையா எதுக்கு சொல்றீங்க மறந்தால்லவா நினைக்கிறதுக்கு அல்லவா அப்படி அப்படின்னு கேட்டா மறவா நினையான்னு வற்புறுத்துவதற்காக சொன்னார் மறத்தல் கூடாமல் அப்ப என்றுமே நினைத்தல் ஆகியிருக்க அப்படி அப்படி வச்சுக்கணும் மரத்தல் இல்லாமல் இருக்க நீங்க என்னுமே நினைக்க முடியாது என்றபடி அப்படி ஒரே மாற்றிக்கணும் இல்லைன்னா மரம் வாங்குறீங்க நினைவாங்கிறீங்க என்ன சார் அப்படின்னு கேட்டுருவோம் இல்லைங்களா ஆமா மரவா நினையா அளவிலா உன்னோடத்துல இருக்கிற அந்த பெருமாண்டத்தில் பெறுகிற இன்பம் இருக்கு அந்த இன்பத்துக்கு அளவு வேற எதுவுமே கிடையாது அதான் அதனால பேரின்பம் என்று சொன்னான் இந்த மனைவியோடு மற்றவர்களோட மக்களோட இருக்கலாம் சிற்றின்பம் கொஞ்ச கால இன்பம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேலை ஒண்ணும் இல்லை எந்த மனைவி இருக்கா அந்த மனைவியை ஆமா ஆமா அந்த கதை என்ன வேற வேலை இல்லை அப்படின்றோம் சரிங்களா இவரும் மாதிரி போடும் பிள்ளைகள் வந்து எங்க அப்பா அவரெல்லாம் முன்ன நல்லா தான் இருந்தாரு வர வர மூளை போட்டுக்கு சார் எங்க அப்பா தான் வேற யாரும் இல்லை ஆனா மூளை இல்லை போடுவோம் யாரு பையன் இப்படி ஆமா ஆமா ஆமா பெருசு ஆமா ஆமா இப்படி எல்லாம் போயிடும் பார்த்தீங்க ஆமா அதான் ஏன் மறந்தறியன் எனவே நினைந்தே இருக்கிறேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் அப்படி அது யாரு சுந்தரமூர் சாமி நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்று சொல்றார் எனவே பாருங்க இப்படியே மறவா நினையா அளவிலா மாளா அந்த இன்பமானது மாளுதல்னா அற்றுப்போதல் அற்றுப்போதல் இல்லாமல் இருக்கும்படியான இன்பமா கடலே இன்பமே வடிவாக இருக்கிற பெருமானி உன்னை விட்டு நான் பெயரக்கூடாது உன்னை விட்டு ஒழிஞ்சிடக்கூடாது உன்னை விட்டு பிரியக்கூடாது உன்னை மறக்கக்கூடாது எல்லாம் அது அந்த அந்த ஆனந்தம்ங்கிறது என்னன்னா பெருமாண்டத்தில் பெறுகிற அந்த இன்பம் இருக்குது அதான் ஆனந்தம்னு சொல்றாரு அந்த பெருமானத்தில் பெறுகிற ஆனந்தத்தை நல்ல கடல் மாதிரி இருக்கிறதை கண்ட அடிவர் எல்லாம் நிறைய ஒண்ணு வந்து சேர்ந்துட்டாங்க உன்னை அடைஞ்சிட்டாங்க அந்த இன்பத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா நான் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கி நான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இந்த உலக துன்பத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இடரே பெருக்கி இருந்து ஏசற்றுன்னா உன்னை வந்து நினைக்கவும் முடியல நினைக்காம இருக்க முடியல ஏன் உலகியலால நினைக்க முடியல ஐயோ விட்டுட்டோமே நினைக்கும் போது ஒன்று நினைக்கிறேன் இப்படியாக ஏசத்திருந்திருந்தல் அழகோ இப்படி நான் பிரிஞ்சிருக்கிறது அழகாப்பா அடிநாயேன் உடையாய் இந்த தாழ்ந்த அடியனையும் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் நீயே அருடி எப்ப நீ ஆட்கொண்டியோ நீ தான்ப்பா எனக்கு அருள் செய்யணும் வேற யாருப்பா செய்வா அருளுதி என்று உணர்த்தாது ஒடிந்தே கடிந்தொழிந்தேன் இது வரைக்கும் நான் உன்னுடைய அருளை நாடாமல் இருந்து விட்டேன்ப்பா இப்பொழுதாவது உன் அருளை நான் எனக்கு அருள் செய்யணும் செய்யணும்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு அருள் செய்யக்கூடாதா ம் அருள் செய்யக்கூடாதா ஆதலால் சுடரார் அருளால் இருள் நீங்க சோதி இனித்தான் துணியாயே சுடரார் அருளால் நல்ல ஒளி பொருந்திருக்கிற அருள் இருக்குது அந்த அருளை எனக்கு கொடுத்து எனக்கு இந்த உலகியலாகிய மருள் இருள் இருக்குது இந்த உலகியலாகிய இருள் நீங்கவும் உனது அருளாகிய ஒளியை கொடுத்து என்னை ஆட்கொள்ளணும்பா என்று சொல்லி கேட்கிறார் துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து இனி யார் மூங்கில் சிந்தையேன் சிவனேன் என்று தெரிகின்றேன் துணியா உருகா என்ன துணியான்னா இந்த உலகில் என்னைக்கும் தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு பெருமான் அடையணும் அந்த பெருமாண்ட போகும் திருவண்ணாமலை பெருமாண்ட போகும்போது இங்க உலகத்தை பத்திய வீட்டை பத்தி நினைச்சிட்டு இருந்தா வீட்டை பத்தி நினைக்கும் போது அண்ணாமலையா நினைச்சா பிரயோஜனம் வீட்டில இருந்தே வீட்டை நினைக்கலாம் திரும்ப வந்துட்டா இங்க வந்து உள்ள நுழைஞ்ச அந்த கோபுரத்தை வழங்கி ஆரம்பிச்சிட்டாலே எல்லாம் அண்ணாமலையாரி என்று அண்ணாமலையான் அடிக்கமலம் செஞ்சிரங்கி முன்னோர் தொகையின் மணித்தொகை வீர் எற்றார் போல் என்றெல்லாம் சொன்னாரு அப்படி அண்ணாமலையானை அம்மா அம்மானாய் இதெல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி புண்ணியம் பெற்றவங்க விடாமல் தம்பி சொல்றார் இந்த ஒரு காலத்துல நல்லா இருந்தது அர்த்தஜாமல் தவறவே மாட்டேயா அப்படின்னு எத்தனை நாட்கள் அப்படிலாம் இருந்துட்டு இருக்காரு இவங்க தினமும் வளம் வளம் வருதலை வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லாம் நீங்க இருக்கிற அன்பம் எங்களுக்கு மாதம் ஒரு நாள் கிடைக்குது அதனால அந்த நாளையாக இறக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க பாவம் ஓட்டமா ஓடி ஆனா இப்படி எல்லாம் இருக்க பெருமாண்டத்தில் எப்படி இருக்கணும் துணிந்தும் உருகியும் அருள் பெருக தோன்றும் தோன் தொண்டர் புகுந்து அதனால ஒவ்வொரு நாளும் எப்படியாவது ஆனா ஒண்ணு சில பல ஊர்கள் அந்த உள்ளூர்ல இருக்கிற கோயில் வந்து வரமாட்டாங்க ஆனா இங்க பொதுவா என்னன்னா கூடுமான வரைக்கும் எல்லாருமே வர அதுக்கு அப்படி இருக்கா இல்லைங்க கூடுமான வரை இருக்கு எதுன்னு சொன்னவங்க நினைப்பட தெரியுதுன்னா அல்லா அண்ணாமல் யாருக்காருங்க அந்த அந்த சொல் வருது அது இந்த இந்த ஊர்ல பார்க்கலாம் இப்ப வைஷ்ணவ கோயிலில் கூட போய் எல்லாம் வந்து புள்ளி இருக்க பெருமான் இருக்காருன்னு சொல்றவங்க கொஞ்சம் குறைவு தான் <laughs> குறைவு தான் அதனால வேற திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற போகும்போது எல்லாம் மலைக்கோட்டை பெருமான் இருக்கிறார் என்று சொல்றவங்க சொல்லுவாங்க ஆனால் மிகச்சிலராக சிலராக இங்கே அப்படி இல்லாமல் எல்லாம் தயார் சொன்னாலும் எல்லாம் அண்ணாமலையா இருக்காரியா அவர் பார்த்துக்கார் என்ற ஒரு சொல் பெரும்பாலும் இடத்துல வருது அது அது உண்மைதான் அது நீங்க அந்த மாதிரி அந்த புண்ணியம் பெற்றவர்கள் அந்த புண்ணியத்தை பெற்றுக் கொண்டும் இருக்கிறது இருந்தால் மட்டும் போதுமா அந்த இருப்பதை பயன்படுத்தி கொண்டிருப்பது தான் மிகச்சிறப்பு ஒன்று பாருங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறிது சிறிது வருது இந்த தண்ணிக்கு வந்தால் வர்றது அது மாதிரி வெள்ளிக்கிழமை என்ன வர்றது இது மாதிரி இருக்கிற கிழமையெல்லாம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்காங்க பார்த்தா பரவாயில்ல இதாக இருக்கு சிறப்பாக இருக்கு ஆமாம் பரவ பரவாயில்ல ஆனால் அது என்னென்னு கேட்டால் பயன் கருதி அதுல போனா கடன் நீங்கும்னு போட்டான் உருகா அருள் பெருக தோன்றும் தோண்டர் இடை புகுந்து நல்ல துணிந்தும் என்ன துணிந்து பெருமானி நீதான் என்னுடைய வாழ்முதல் எனக்கு எல்லாம் நீதான் என்ற அந்த துணிதோடு கூட உருகி அருள் உருகான உருகி துணியான துணிந்துன்னு அர்த்தம் துணிந்து உருகி அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்த அப்படி இருக்கின்ற அடிவர் கூட்டத்தில் நானும் நடுவில் வந்தேன் இடை புகுந்த ஆனா பூந்த பூந்தனை தவிர என்னுடைய சிந்தை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா பாருங்க கிராமத்தால கூட தெரியாது எது போல என்னுடைய நெஞ்சு கடுமையான நெஞ்சுன்னு கேட்டா எல்லாம் பெரும்பாலும் கல்ல தான் சொன்னாங்க நெஞ்ச கனகல்னு சொல்லி சந்திரன போதில் இவரும் கல்லை பத்தி நிறைய சொல்லியிருக்கார் கல்லை பிசந்து கனியாக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனா இங்க ஒரு அருமையான ஒன்று சொல்றேன் கிணியார் மூங்கில் மூங்கில்ல ரெண்டு விதம் உண்டு அதுல உள்ளீடு வந்து உள்ளே ஒண்ணு இருக்காது வெறும் அப்படியே தோத்துதான் இருக்கும் அதுக்கு என்ன மூங்கில் பேரு போலுங்கிறது இப்ப வந்தது என்ன சொல்ல வந்தது டப்பை பறந்து பண்ண கண்ட போடலாம் அவ்வளவுதான் அது வீட்டுக்கெல்லாம் நீங்க தாங்காது அப்படின்னா கல்லாக்கடி ஆமா கல்லாக்கடின்னா உள்ள வந்து ஒரு துவாரமே இருக்காது முழுக்க அது மூஞ்சலா இருக்கும் அந்த கழியத்தான் அந்த காலத்தில் கூரை வேணும் வீடு போடுவோம் வீட்டு மீன் போட்டால் மூணு ஆண்டுக்கு அசையாது அந்த கம்பந்தட்டையை போட்டு கட்டினாங்கண்ணா அந்த காலத்தில் யார் சாமி மாடி வீடுலாம் இப்போ இல்லை மாடி வீடு கிராமத்தில் ஏது கம்பந்தட்டையை போட்டுருவாங்க நெருக்கி ஆனால் ஒன்று ஒரு சொட்டு மழை பெய்ய உள்ள வராது நெருக்கி போட்டுருவாங்க அதில் அந்த மூஞ்சல் தான் போடுவாங்க அதான் திணியார் மூஞ்சல் கல்லா மூஞ்சல்னா உள்ளேயே நீங்கள் தொலையே இருக்காது அந்த மூஞ்சல் தான் நல்லா போடணும் நல்ல கனமானது உள்ள எடுத்தோடனே நீங்க ஆடும் உள்ள விட்டீங்கன்னா இந்த இந்த கணுவரை மட்டும் அந்த கணு விட்டீங்கன்னா ஒரே துவாரமா இருக்கும் அது வந்து ஒழுச மூஞ்சல் அது ஒன்றும் அவ்வளவு இல்லை அதான் இவர் எப்படி எப்படிப்பட்ட என்னுடைய நெஞ்சு இருக்கான் யார் மூங்கில் அந்த கல்லா மூங்கில்னு சொல்றோம் பாருங்க அது போல இருக்கான் பாவம் அப்போ அவ்வளவு நெருக்கமா இறுக்கமா இருக்குதான் இந்த நெஞ்சு இனி யார் மூங்கில் அணையேன் நீங்க பெரும்பாலும் இந்த கல் போன்ற நெஞ்சுங்கிறத இவர் சொன்னார் மற்றவங்க சொல்லியிருக்காங்க இந்த மூங்கில் போன்றதுங்கிறது அநேகமா இவர் சொல்லியிருக்கார் குறிச்சு வச்சுங்க வேற யாராவது சொன்னா வச்சுக்கணும் இனி யார் மூங்கில் அந்த கல்லாகட்டேன்னு சொல்றமே அந்த மூங்கில் போன்றிருக்காங்க தன்னுடைய நெஞ்சு பாவம் மூங்கில் சிந்தையேன்